மானஞ்சிறந்த குருநாதனே ஆனந்த வகைகளெத்தனை எண்ணிலோ ஞானம் திகழ்ந்த விரமானந்தம் வாசனானந்தம் விஷயானந்தம் என்று ஆனந்தம் மூன்று விதம் எட்டு வகை என்ப சிலர் அவ்வைந்தும் இதிலடக்கம் ஆனந்த வகை சொல கேள்மைந்தனே எட்டு மிகுதின்னதின்னதெனவே போகத்தில் வரு சுகம் விஷய சுகம் நித்திரை போதுளது பிரம்ம சுகமாம் மோகத்தனந்தலி சுகம் வாசனை சுகம் முழு பிரியமான்ம சுகமாம் யோகத்தில் உளது முக்கிய சுகம் உதாசீன முற்ற சுகம் நிஜ சுகமதாம் ஏகத்தை நோக்கல் அத்துவித சுகம் வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே